ॐ शुक्लं वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तिः ஓம் கணநாதன் காக்கட்டும் ஓம் கணநாதன் காக்கட்டும். என் கல்வி முழுமை பெற என் கல்வி முழுமை பெற உள்ளிருந்தோ வெளியிருந்தோ உள்ளிருந்தோ வெளியிருந்தோ இடையூறு இன்றி செய்து இடையூறு இன்றி செய்து ச தட்சிணாமூர்த்தி அவன் தட்சிணாமூர்த்தி வேதத்தை விளக்கட்டும் வேதத்தை விளக்கட்டும் ஞான விளக்கேற்றி வைத்து ஞான விளக்கேற்றி வைத்து துயர் இருளை அழிக்கட்டும் ஆச்சாரிய பரம்பரை ஆச்சாரிய பரம்பரை அனைவரின் அருள் வரட்டும் கல்வி தன்மை பொருளை கல்வி தன்மை பொருளை காண துணை நிற்கட்டும் காண துணை நிற்கட்டும் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ओम शांति शांति शांति हरि ओम हरि ओम श्री गुरुभ्यो नमः श्री गुरुभ्यो नमः हरि ओम हरि ओम ॐ पार्थाय ॐ पार्थाय प्रतिबोधितां प्रतिबोधितां भगवता भगवता नारायणेन स्वयं नारायणेन स्वयं व्यासेन व्यासेन ग्रथितां ग्रथितां पुराणमुनिना पुराणमुनिना मध्ये मध्ये महाभारत अद्वैत अद्वैत अमृत अमृत वर्षिणी वर्षिणी भगवती भगवती अष्टादश अष्टादश अध्यायिनी अध्यायिनी अम्बत्वाम् अम्बत्वाम् अनुसन्दधामि अनुसन्दधामि भगवद्गीते भगवद्गीते भगवद्वेषिणीं भगवद्वेषिणीम् അടുത്ത ഗീതാശാസ്ത്രം ഗീതാശാസ്ത്രം ഇതം പുണ്യം ഇതം പുണ്യം പഠേത് പ്രയത്ത പുമാം പ്രയത്ത പുമാം विष्णोः विष्णोः पदं पदम् अवाप्नोति अवाप्नोति भय भय शोकादि शोकादि वर्जितः वर्जितः सर्व उपनिषदो गावः दुग्ध गोपाल गोपाल नन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता सुधीर्भोक्ता दुग्धं दुग्धं गीता अमृतं महत् ओम शांति शांति शांति 111 அறுநூற்றி இருபத்தி ரெண்டு ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நம ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நம அத சப்தமோத்தியாய அத சப்தமோத்தியாய ஞானவித் श्रीभगवानुवाच श्रीभगवानुवाच मैया सक्त मैया सक्त मन पार्थ मन पार्थ योगं युंजन योगं युंजन मदाश्रय मदाश्रय अशम असंशयम् असंशयं समग्रं मां समग्रं मां यथा ज्ञास्यसि यथा ज्ञास्यसि तच्छृणु तच्छृणु Every ஸ்ரீ பகவான் உவாச்ச ஸ்ரீ பகவான் பேசினார் கூறினார் மையி என்னில் ஆசக்த மனாக வேரூன்றியவராக அப்புறம் இதை முன்னாடி திருப்பி போட்டுக்கிட்டா இன்னும் நல்லா புரியும் மது ஆசிரியக என்னில் இருந்து கொண்டு என்னில் உறுதியாக நிலை பெற்றவராக அப்படி மது ஆசிரியகம்னா என்னில் இருந்து கொண்டு ஆசக்த மனாகனா உறுதியாக பிடித்து கொண்டு ஸோ எண்ணில் இருந்து கொண்டு என்னையே சுற்றி சுற்றி பார்க்க முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் எதுக்கு உறுதியாக பிடித்து கொண்டுன்னு ஒரு வார்த்தை போடணும் அப்படின்னா உள்ளே இருந்தால் மட்டும் பத்தாது உறுதியாக பிடிக்கணும்னு ஒரு கருத்து இருக்கு உதாரணமாக இந்த மரத்தை பிடிக்க முடியல ஏன்னா அது உறுதியாக பிடிச்சிட்டு இருக்கு நான் இன்னொன்று பண்ணுறேன் ஒரு மரத்துண்டு இவ்வளோ உயரத்துக்கு வெட்டுறேன் நல்ல அகலமாக நல்ல பெரிய மரத்துண்டு ஒரு பத்தடி உயரத்துக்கு வெட்டுறேன் பூமிக்குள்ளே குழி தூண்டி அதை போட்டு புதைச்சிட்டேன் இப்ப அந்த மரத்துண்டை பொறுத்தல சுத்தி சுத்தி இருக்கிறது பூமி மேல கீழே பத்து திசையிலும் பூமி ஆனா உறுதியா இருக்கன்னா உறுதியா இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா எடுத்த முடியும் அப்ப என்னன்னா மண்ணு கூட அது இன்னும் மிக்ஸ் ஆகல ஆனா இந்த மரத்துல என்ன வந்து வேர் வேரோடி கடைசியா முடியிற இடத்துல பார்த்தா மண் எது வேறு எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது அது ஐக்கியம் ஆயிடுது பின்னி பிணைஞ்சிடுது எல்லா திசையிலும் அதுதான் அதனால தான் ரெண்டுமே போடுறாரு எனக்குள்ளே இருந்தாலும் பார்த்தாது என்னோட ஐக்கியமாய் உறுதியாக பிடிச்சிடணும் அதுக்கு தான் நம்ம வகுப்பில் அதெல்லாம் பார்த்துருக்குறோம் அது பிடிக்க வைக்கிறது எப்படின்னு பார்க்கணும் சும்மா இந்த வரியை மட்டும் சொன்னாலே நீ வந்து என் மேலே பக்தி செலுத்து என்னையே பிடிச்சிக்கணும்லாம் சொல்கிறதுனாலலாம் பிடிச்சிக்கல முடியாது அப்படி ஒருத்தர் சொல்கிறதுனா அதுக்கு அதற்கு பின்னணியில் கொடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள் கொடுத்து இருக்கப்பட வேண்டும் அப்போ தான் இந்த வார்த்தை வந்து மீனிங்ஃபுல் ஆனால் இது ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க சொசைட்டியில் கொடுக்கப்பட்டிருக்கு இவர் படித்த கல்வியில் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அந்த விஷயத்த ஏற்கனவே ஒரு தடவை அது பல் ஏற்கனவே போதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு இவ்வளோ நாள் பேசினார் இவ்வளோ நாள்னா சாரி இவ்வளோ நேரம் பேசியிருக்காரு இத்தனை சாப்டரில் அதுக்கப்புறமும் இவர் கேள்வி கேட்டிருக்காரு அந்த கேள்வி அந்த கேள்வியை பார்த்தா இது என்ன இவர் அதெல்லாம் மறந்து போய் பேசுகிறாரு அப்படின்னு தோன்றுறது இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா அந்த எதெல்லாம் தெரிஞ்சிருந்தோ இதை செட் பண்ணுறது இந்த வரியை செட் பண்ணுறது ஈஸியோ அதெல்லாம் சொல்ல போறாரு அதுதான் நம்ம ஒன்றாவது நிலை ரெண்டாவது நிலை சிலபஸ் இங்கே சொல்ல போகிறோம் கிட்டத்தட்ட பார்த்தா இது ஒன்றாவது நிலை ஃபர்ஸ்ட் சாப்டராக பேசுகிற ஒன்று ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து இந்த ஞான விஞ்ஞான யோகத்துல பேசுகிறார் அதில் எங்கேயாவது விட்ட குறை தொட்ட குறை இருந்தால் இது மூலமாக ஒரு பூர்த்தி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு திரும்ப ஃபுல்ஃபில் பண்ணுறாரு அசம்சயம் சமக்கிரம் சந்தேகத்திற்கு இல்லாமல் முழுமையாக மாமி என்னை எதா எப்படி ஞாசியசி அறிவாயோ தச்சுருணும் அதனை கேள்வி அப்படிங்கிறார் அப்படின்னா இப்போ சொல்ல போகிறது இதுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ட்டு புரிஞ்சுக்க வேண்டியது ஞானம் தே அகம் அகம் சவிஜானம் சவிஜானம் இதம் இதம் வக்ஷ்யாமி வக்ஷ்யாமி அசேஷத்தः அசேஷத்தः யஜ் யஜ் ஞாத்வா ஞாத்வா யஜ்ஞாத்வா யஜ்ஞாத்வா ந இஹ நேக பூயः பூயः அந்யத் அங்கு இஜ்ஜு பார்க்குறீங்க அதை படிக்கும்போது பொருள் பண்ணும்போது இத்துன்னு படிச்சுக்கணும் சேர்த்து படிக்கும்போது இஜின்னு அது இலக்கண விதியாக மாறிக்கணும் ஆக்சுவலாக அங்கே இருக்கிறது இத்து அந்நியத்து ஞாத்தவ்யம் அவசிஷ்யதே ஞானம் தேகம் सविज्ञानं सविज्ञानम् इदम् इदं वक्ष्यामि वक्ष्यामि अशेषतः अशेषतः यज्ञात्वा भूयोन्यते भूयो भूयोन्यते भूयो ज्ञातव्यम् ज्ञातम् अवशिष्यते अपि இந்த ஸ்லோகத்தில் இன்னும் அவர் பேச ஆரம்பிக்கல தன்னுடைய பேச்சை பற்றி ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறாரு அவசிஷியதே கடைசி வார்த்தைக்கு வந்திருக்கோம் எங்கே போனாலும் முதல் வரிகள் ஞானம் முதல் வார்த்தை ஞானம் அப்படின்னா அந்த ஞானத்தினை தே உனக்கு அகம் நான் தேன்னா உனக்கு அகம் நான் சவிஜானம் இதம் வக்ஷியாமி அகம் வக்ஷியாமி முடிச்சிருவோம் அது புரியும் வக்ஷியாமி என்றால் பேசுகிறேன் அல்லது பேசப் போகிறேன் வக்ஷியாமிங்கிறது கடைசி வார்த்தையில் ஃபஸ்ட்டு பார்ட்டு வக்ஷியாமி வக்ஷியாமி பேசப் போகிறேன் வச்சுங்கிற வார்த்தையிலேருந்து வருது இந்த வச்சுங்கிறதுலேருந்து நமக்கு வச்சனம் அதெல்லாம் கிடைக்கிறது வச்சனம்னா பேச்சு சம்ஸ்கிருத வார்த்தை வச்சனம் கதை திரைக்கதை வச்சனம் டைரக்ஷன் யாருன்னா நம்ம தமிழ் அறிஞர் தமிழன் ஸோ வச்சனம்ங்கிற வார்த்தையே தமிழ் கிடையாது அதுவே சம்ஸ்கிருதம் தான் வச்சனம் வச்சுங்கிறது வக்ஷியாமின்னா பேசுவேன் பேச போகிறேன் அப்படின்னு எதிர்காலத்துக்கு போகும்போது அந்த வச்சு வக்ஷன்னு மாறிக்கும் வக்ஷியாமி பேச போகிறேன் எப்படி பேச உனக்கு நான் பேச